இஸ்லாம் என்பது சில சடங்கு சம்பிரதாயங்களுக்கு அல்ல வேறு சில மாற்றங்களிலோ அல்லது மதங்களிலோ சில காரியங்களை அவர்கள் செய்துவிட்ட பிறகு அந்த காரியம் முடிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய இஷ்டம் போல் எதையும் செய்து கொள்ளலாம் அதற்கு எந்த வரைமுறை இருக்காது இப்படித்தான் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்காது ஆனால் மார்க்கம் என்று ஒன்று இருக்கும் அது ஒரு இடத்தில் இருக்கும் அதை போய் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டால் அவர்களுடைய மார்க்கம் முடிந்துவிட்டது அந்த மார்க்கத்துக்கு அப்பாலே அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் என்று ஒன்று கிடையாது இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒன்று கிடையாது ஆனால் நம்முடைய இஸ்லாம் அப்படிப்பட்டதல்ல நம்முடைய மார்க்கம் அப்படிப்பட்டதல்ல ஏதோ சில காரியத்தை செய்துவிட்ட பிறகு நம்முடைய இஷ்டத்துக்கு நடந்து கொள்ளலாம் என்று லாபத்தால சொல்லவில்லை தீன் என்று சொன்னாலே வாழுகிற வழி என்று தீன் என்று சொன்னாலே வாழுகிற வழி எப்படி வாழ வேண்டும் அந்த வழியை அல்லாஹ் தந்திருக்கிறான் சில விஷயங்களை நாம் நமக்கே யோசிக்க அல்லா விட்டு விட்டிருக்கிறான் இது நீங்களே யோசிச்சு இருக்கீங்க சில விஷயங்களை நாம யோசித்து செய்ய அல்லா விடவில்லை அந்த விஷயங்களில் அல்லாஹ் சொன்னபடிதான் செய்ய வேண்டும் அதுதான் வழி அதுதான் மனிதர்கள் சிறப்பாக இருப்பதற்கு சுலபமாக இருப்பதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கு வழி எனவே மனிதர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமின்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இஸ்லாம் இலகுவானது இதுதான் என்னுடைய தலைப்பு என்ற தலைப்பு என்னென்று தெரிஞ்சுக்கிட்டா பின்னால் விஷயம் வழங்கிடும் இஸ்லாம் சிரமமானதல்ல இஸ்லாம் கஷ்டமானதல்ல இஸ்லாம் மனிதனை துன்புறுத்துகிற ஒன்றல்ல இஸ்லாம் மனிதனுக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றல்ல மனிதனை வற்புறுத்துகிற ஒன்றல்ல மனிதனுக்கு இலகுவானது சுகமானது ராகத்தானது சௌகரியமானது சந்தோஷம் தரக்கூடியது மரியாதை தரக்கூடியது இசத்து தரக்கூடியது கண்ணியம் தரக்கூடியது உயர்வு அளிக்கக்கூடியது எல்லா வகையிலும் மனிதனுக்கு வெற்றியையும் சிறப்பையும் தரக்கூடிய இலகுவானது இலகுவானது என்ற வார்த்தை ஒன்றுதான் இருக்கிறது எடுத்துக்கொண்டமே தவிர அந்த ஒன்றுக்குள்ளே இந்த நூறு அர்த்தம் இருக்கிறது நாம் இலகுவை தேடுகிறோம் கண்ணியம் கேவலம் இந்த இரண்டில் நமக்கு இலகுவானது எது அதாவது நாம் விரும்புவது எது கண்ணியம் கண்ணியம் வேண்டுமானால் இஸ்லாம் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை விட்ட எந்த மனிதனும் இந்த உலகத்தில் கண்ணியமாக இதுவரை இருந்ததில்லை இஸ்லாத்தை விட்டுவிட்ட எந்த மனிதனும் இன்று வரையும் இனி கியாமத்து வரையும் இந்த உலகத்தில் கண்ணியமாக இருந்ததில்லை இஸ்லாத்தை விட்டுவிட்ட எந்த மனிதனும் இந்த உலகத்தில் இன்று வரையும் இனி கியாமத்து வரையும் மரியாதையாக இருக்கப் போவதில்லை நிறைய பேர் இஸ்லாம் இல்லாமல் மரியாதையாக இருக்கிறார்களே என்றால் வெளித்தோற்றத்திலே தெரிகிற மரியாதைக்கு பெயர் மரியாதை இல்லை உதாரணம் சமீபத்தில் நான் இங்கே சொல்லும் போது சொன்னேன் பெரிய வட்டி வியாபாரம் செய்யறாரு எத்தனை கடைன்னு கேட்டா இருநூறு கடைன்னு சொல்றாரு பஞ்சாப்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் அவருக்கு எத்தனை கடை இருக்குதுங்களா இருநூறு வெட்டி கடை இருக்கலாம் ஒரு கடை ரெண்டு கடை இல்ல இருநூறு வெட்டி கடை எத்தனை கோடி அவரோட சொத்து நல்லா சொல்ல முடியாது அவ்வளவு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள பாத்தீங்களான்னு தூரத்திலிருந்து காமிக்கிறார் அந்த கடைக்கு சொந்தக்காரர் தூரத்திலிருந்து காமிக்கிறார் இவரை பார்த்தீங்களா இவருக்கு தான் அந்த கடையை காமிக்கிறார் அப்படி பார்க்கும் போதே இவர் காண்பிக்கிறவரும் பார்க்கிறவரும் அவரை எப்படி பார்ப்பாங்க மரியாதையை பார்ப்பாங்களா நீங்களே சொல்லுங்க மரியாதையை பார்ப்பாங்களா அவர் வெட்டி கடைக்காரருங்க இருநூறு வெட்டி கிடைங்க ரெண்டு கோடி சொத்துங்க இங்க மரியாதையை பார்ப்பீங்களா அதுதான் அல்லாஹ் கொடுக்கிற கேவலம் பூமி முக்களின் அல்லாஹ் கேவலப்படுத்தினால் உலகத்துல எவனும் கண்ணியத்தை தர முடியாது கோடி வர்றது வேற ஆனால் சமுதாயத்தினுடைய கௌரவம் கிடைக்கிறது எந்த தவறு செய்தவனுக்கும் உண்மையான கண்ணியம் அண்ணா கொடுக்கிறது இல்லை சோதரர்கள் நன்றாக மனதில் வைக்க வேண்டும் தவறு செய்த பிறகு உண்மையான கண்ணியம் அண்ணா கொடுக்க மாட்டான் இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பேரும் மரியாதை செய்துகிட்டு இருப்பாங்க மௌத்தாப்பானா தொலைஞ்சானா தொலையட்டும் முரேடி இது ஒண்ணு பத்தாதான் மரணத்திற்கு பிறகு மக்களுடைய வாயிலிருந்து வருவது இருக்கிறது அது அல்லாஹனுடைய முடிவு என்று அறிவிக்கிறது ஒரு மையத்துக்கு பின்னால மக்கள் என்ன பேசிக் கொண்டு போகிறார்கள் பாருங்கள் ஒரு மையத்துக்கு போகும்போது அந்த மையத்துக்கு பின்னால மக்கள் பேசிக் கொண்டு போறாங்களா இல்லையா என்ன பேசிட்டு போறாங்கன்னு பார்க்கணும் நல்ல மனுஷன் நல்லா இருந்தாரு அப்படி செய்தாரு போயிட்டாரு அப்படின்னு பேசினால் இதுதான் நல்லாவுடைய முடிவு அவர் சொர்க்கத்துக்கு போறாரு தொலைஞ்சா மகராசன் அப்படின்னு பேசினா அவன் எங்க தொலைய போறான்னு இருக்கணும் வேற இடத்துக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை சொல்றது ஆகினால் இஸ்லாம் இலகுவானது எல்லா வகையிலும் இலகுவை இலகுவை கொடுக்கக்கூடியது எல்லா வகையிலும் இப்ப ரெண்டு மூணு விஷயம் தனித்தனியா சொல்லணும் ஒண்ணு முதல் விஷயம் இலகுவானது என்ன இது முதல்ல விளைவிக்கணும் நாம நினைக்கிறதுக்கெல்லாம் பேரு இலகுன்னு அர்த்தமா அல்லது உண்மையிலேயே இலகுன்னு ஒண்ணு இருக்கா பாருங்க முன்னால நடக்கிறது இலகுவானதா பின்னால நடக்கிறது இலகுவானதா ஒரு மனுஷன் முன்னாலே நடந்து போறான் இது இலகுவானதா இல்ல பின்னால போறது முன்னால பார்த்துக்கிட்டு பின்னால போறது அது முன்னாடி போறது இலகுவான ஒரு வருஷம் பின்னாலேயே நடந்து பழகிட்டான் கிண்ணஸ்ல அவன் பேர் வரணுங்கிறதுக்காக பின்னாடி நடந்து பழகிட்டான் இப்ப வேகமான நடக்கிறான் பின்னால எவ்வளவு வேகமா நடக்கிறான் முன்னால நடக்கிறவனோட பின்னால வேகமா நடக்கிறான் முன்னால நேரம் நடக்கிறான் பாருங்க அவனை விட யார் வேகமா நடக்கிறான் பின்னால இவனுக்கு இதுதான் ரொம்ப லேசா இருக்கு உண்மையில் அது இலகுவானதுன்னு சொல்லலாமா அவன் பழகிக்கிட்டான் அப்படி தன்னை இயற்கைக்கு மாறாக அவன் பழகி கொண்டான் அதனால அவருக்கு அது லேசா இருக்கு அதே போல இன்றைக்கு பொய் சொல்றதா நமக்கு லேசா இருக்கு காரணம் என்ன இயற்கைக்கு மாத்திரம் பொய் சொல்லி பழகிக்கிட்டோம் எந்த குழந்தை உண்மைதான் பேசும் அத்தா வீட்டுல இருக்கிறாரு வெளியே வந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு அத்தா இருக்கிறாரு கேட்கிறாரு குழந்தை தானா விட்டுருங்க இருக்கிறாருன்னு சொல்லுமா இல்லைன்னு சொல்லுமா இருக்கிறாருதாங்க இருந்தாங்கிறீங்க அப்புறம் இருக்கிறார் தான் குழந்தை தானா விட்டா இருக்கிறார் சொல்லுமா இல்லைன்னு சொல்லுமா இல்லைன்னு சொல்றதா தான் யார் சொல்லிக் கொடுக்கணும் பாப்பா சொல்லிக் கொடுக்கணும் டே இப்ப இருக்கிறான்னு சொல்லிடாத அத்த நல்லா தூங்குறாருன்னு சொல்லு அவங்க அப்படி சொல்லிடுவான் அல்ல அத்த நல்ல தூங்குறாருன்னு சொல்ல சொன்னாரு நீ அடுத்த தலைவர் சொல்ற டே நான் சொன்னதா சொல்லக்கூடாது நீ சொல்ற மாதிரி சொல்லு இவ்வளவு பழக்க ஒரு பத்து வருஷம் பழக்கினாத்தான் அவளுக்கு துணிந்து போய் சொல்ல பழக்கம் இது நம்ம போய் சொல்லி நம்மளை பழக்கிருக்கிறோம் ஏமாத்தி நம்மளை பழக்கிருக்கணும் ஏமாத்தி பழக்கிருக்கணும் நீங்க போகாத கஸ்டம்ஸ் போயிருந்தா தெரியும் சோதிக்கிற இடத்துக்கு அல்ல போலீஸ் எங்கயா செக் பண்ணா ஒருத்தன் வைக்கக்கூடாத வஸ்து வச்சிருக்கிறான் தங்க கட்டி வச்சிருக்கிறான் பிஸ்கட் வச்சிருக்கிறான் ஏரோப்ளான்ல இறங்கி வரலாம் கஸ்டம்ஸ்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது என்னமா இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ஒண்ணுமே இல்லைங்க சும்மா ஏதோ ஒரு ஒரு சின்ன பொருள் ஒரு டேபிள் கார்டு வச்சிருக்கோம் வச்சுக்கலாம் ஹஜ்ஜிலிருந்து வந்திருக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஒரு டேபிள் கார்டு தான் வச்சிருக்கிறோம் டேபிள் கார்டு என்ன பெரிய ஒரு பொருத்தமான பொருள் இல்லை ஆனா கூட இவன் கேட்டுவானோ என்னமா சொல்லிடுவானோ அங்க ஏரோப்ளான்ல இருக்கும் போதே பயம் வர ஆரம்பிச்சு சரி ஐம்பது கட்டி பிஸ்கட் வச்சிருப்பான் தங்க கட்டி வச்சிருப்பான் ஆனா அவன் விற்கிறது எப்படி நிற்பான் இவன்னா போலீஸ் மாதிரி நிற்பான் திருடன்னா போலீஸ் மாதிரி நிற்பான் அவனை பார்க்கற மத்தவங்க சொல்லலாம் இவன் திருடி இருப்பானு சொல்லுவான் நம்மளை பார்த்தா பாய் இவர்தான் பார்த்தா ஒரு மாதிரி தெரியிருப்பான் ஏன்னா நம்ம பழகலை அவன் பழகி இருக்கிறான் அதான் வித்தியாசம் இன்னைக்கு உலகத்துல தவறு செய்யறவங்க எல்லாம் பார்த்தா இலகுவான வாழ்க்கை நடத்துறாங்களே அப்படின்னு சொன்னா அப்படி தெரியுதுன்னு சொன்னா அப்படி அவங்கள பழக்கி விட்டாங்க அவங்களையும் சொல்றதெல்லாம் நம்மளையும் சொல்லலாம் அவங்க பழகிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்மன்னு நிறைய விஷயங்கள் அவங்க பழகிட்டோம் அப்படி தவறா பழகிக்கிட்டோம் இல்லையான இஸ்லாம் முதல்ல இலகுவானது கருத்தம் என்ன எது இயற்கையோ அது இலகுவானது உண்மை பேசுவது இயற்கை உண்மை பேசுவது இயற்கை பாருங்க ராத்திரிக்கு எட்டு மணிக்கு எல்லாம் தூங்கிடுறது சூரியன் அஸ்தமாய் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் தூங்கிடுறது எட்டு எட்டரை ஒன்பதுக்குள்ள தூங்கிடுறது இது ஒண்ணு இருக்கு ராத்திரிக்கு பன்னெண்டு மணிக்கு தூங்குறது ஒண்ணு இருக்கு எது இலகுவானது தூங்குறது குழந்தைகள் குழந்தையில பாருங்க மதுரைப்பான தூங்கிடும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் விட்டா கூட சாப்பிடாது தூங்கிடும் பிறகு அந்த குழந்தைய எழுப்பி அம்மா என்ன செய்யணும் ரெண்டு அடி வச்சு ரெண்டு கிள்ளு வச்சு ஊட்டி விடணும் அதுவும் வாயை திறக்கலன்னு சொன்னா என்னமா அது செய்து வாயை திறக்க வச்சு உள்ள தள்ளணும் அந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்பட சாப்பிடுறது காலகாலத்துல தூங்குறது இயற்கையானது இப்ப நாம எப்படி பழகிட்டோம் கடைக்கு யாராவது கடைசி நேரத்தில் வந்துட்டா என்ன பண்றதுன்னு கடையை தொடர்ந்தே வச்சு ராத்திரி பன்னெண்டு முக்கால் வரைக்கும் உட்கார்ந்துருக்கு எவனா தப்பி தவறி வந்துட்டா என்ன பண்றது எல்லாம் மூடிட்டு போன பிறகு நம்ம கடை மூடுவோம் அப்பூர்த்தம் தான் என்ன செய்யறது இப்படி பழகி பழகி பழகி பழகி இப்ப சொல்றாருங்க பதினோரு மணி கூட படுத்த தூக்கம் வர்றது இல்ல பன்னெண்டுக்கு மேலதான் தூக்கம் வருது இப்ப சொல்லுங்க இது இயற்கையாது இது நம்ம நம்மளை அப்படி ஆட்சி பழகிட்டு நம்முடைய நெரிசல் காரணம் இலகுவானது என்னன்னு சொன்னா எட்டு மணி ஒன்பது மணிக்கு தூங்குறது இலகு நாலு மணி அஞ்சு மணிக்கு சுபசாதிக்கு ஆன உடனே காக்கா குருவி கொக்கு பருந்து எல்லாம் எப்ப முடிச்சதோ அப்ப முடிக்கிறது தான் லேசு இவருக்கு எப்ப முடிப்பு வருதுங்க அஞ்சு மணிக்கு சுபுக்கு முடிக்கிறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு எட்டு மணிக்குன்னா தாராளமா முடிப்பு இப்ப இப்படி பழக்கிறது இது எதுவெல்லாம் இன்றைக்கு நம்ம செய்யறோமோ இதுவெல்லாம் நாம நம்மள நிர்பந்தப்படுத்தி பழக்கின காரியம் இலகுவானது இல்லை கஷ்டமான காரியத்தை எப்படி இந்த பின்னால் நடந்தா பின்னத்துக்காக பின்னால் நடந்த பாருங்க அது மாதிரி இப்ப நம்ம எல்லாம் ரிவேர்ஸ் போய்கிட்டு இருக்கோம் சொல்றேன் என்ன சொல்றேன் இதுதான் லேசு நான் சொல்றேன் முன்னால இருக்கு ரெண்டு பேருக்கு தாடி இல்ல மூணு பேருக்கு கோச்சுக்காரிங்க தாடி வைக்கிறது இலகுவானதா தாடி சிறக்கிறது இலகுவானதா வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பார்பர் ஷாப்ல போய் நம்ம செய்யணுமா கொஞ்சம் இது இது வாங்கி போட்டு கொஞ்சம் உரம் வாங்கி போட்டு கொத்திவிட்டு உழுது என்னமா போட்டு உழுதுங்களாவது சும்மா விடுங்க வரும் ஒண்ணுமே செய்யாதீங்க தெரியுங்க உங்களை சொல்ல நினைச்சுக்காதீங்க உள்ளத சொல்றேன் அது யாருக்காவது பிறந்தனா நான் என்ன செய்வேன் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை ஆனா இன்னைக்கு வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு சமுதாயத்தில் அப்படியே வச்சா கூட பெரிய பெரியவங்க தான் பாருங்க தாடி வச்சு அதை வைத்திருக்கிற ஷேப் பாருங்க நான் ஒவ்வொருத்தரோட ஷேப் பாக்குறேன் சும்மா விடுங்களா வளர்ந்தா வளர்ந்துட்டு போகுது கொஞ்சம் கூட குறைய இருந்துட்டு போகுது அதை கட் பண்ணி நைஸ் நைஸா பண்ணி அதை சின்னதா பண்ணி பிற வடிவத்துல முதல் பிற வடிவத்துல இரண்டாவது பிற வடிவத்துல ஏழாவது பிற வடிவத்துல என்னங்க இவ்வளவு எல்லாம் பண்ண வேணுங்களா அவசியங்களா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும் இல்ல தேவையா வாழ்க்கையில் இது ஒரு பெரிய யாரா இந்த உலகத்துல எல்லாம் நடக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம தாடி பார்த்து பார்த்தா நடக்கிறாங்களா ஆனா அவன் வேலை அவன் தலைப்பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் நம்ம தாடியை நம்ம மீசையும் அவனாவது பாக்குறாங்களா நம்ம நினைப்பு அப்படி எல்லாரும் நம்மளை பாக்குறதாக தாடி வைக்கணும் ரசூல்லா இஸ்வல் அசல வைத்தார்கள் சகோதரர்களே சகாபாக்கள் வைத்தார்கள் வைத்தார்கள் மட்டுமல்ல தாடி வளருங்கள் சொன்னாங்க வளர்க்கணும் அவ்வளவுதான் இதுக்கு என்ன மறுபேச்சு என்ன இருக்கு இதை திருப்பி பார்க்க வேண்டியது என்ன இருக்கு இதுல கூட்டு குறைய வேண்டியது என்ன இருக்கு இது இன்னொருத்தர் இடத்துல போய் இருக்க அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இது அமைப்பு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டியது என்ன இருக்கு ரொம்ப பேர் வந்து கேட்கிறாங்க தாடி ஒரு புடி வைக்கன்னு சொல்றீங்களே இப்படி பிடிக்கிறதா இப்படி பிடிக்கிறதா நான் கேட்டேன் இப்படி கேட்டேன் ரூபா கிடக்குது அஞ்சு ரூபா காசா கிடக்குது ஒரு புடி எடுத்துக்கங்கன்னு சொன்னேன் எப்படி எடுப்பீங்க இப்படி எடுப்பீங்களா இப்படி எடுப்பீங்களா நல்ல உயர்தரமான பொருள் இருக்குதுங்க சும்மா சொல்லுங்க உயர்தரமான பொருள் இருக்கு ஒரு குடி எடுத்துங்கன்னா எப்படி இருக்கும் இதெல்லாம் விட பாருங்க ரசூல்லா இஸ்லாம் தாரி இப்படி வச்சிருந்தாங்களா இப்படி வச்சிருந்தாங்களா பெருசா வைக்க வேண்டியதா இப்ப நாம நம்மளை நிர்பந்தப்படுத்தி பழக்கிக்கிட்டோம் இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி இதுதான் இலகு எது தாடி இல்லாமல் இருப்பது இலகுவாக தெரிகிறது தாடி இருப்பது கஷ்டமாக தெரிகிறது எனவே இலகு கஷ்டம் என்பதெல்லாம் நாம் உண்டாக்கி கொண்டதற்கு பெயராக வைத்துக் கொண்டால் அது உண்மை அல்ல மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறதோ எது இயற்கையாக இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் இலகு எது இயற்கைக்கு மாற்றமோ அதுவெல்லாம் கஷ்டம் இந்த தண்ணி கொடுக்கிறவங்க சும்மா இருக்கீங்களா கேட்டா மட்டும் கொடுத்தா போதும் இயற்கை எதுவோ அதுதான் இலகு இயற்கைக்கு மாற்றம் எதுவோ அது எல்லாம் கஷ்டம் அல்ல இயற்கை அக்குள்ளு மௌலூதின் யூனதானா பித்தரத்தில் இஸ்லாம் இதுதான் அர்த்தம் பிறக்கிற குழந்தை எல்லாம் இஸ்லாமின்படி நடக்குவதற்கு ஏதுவானதாக பிறக்கிறது எந்த குழந்தையும் இஸ்லாத்துக்கு மாறாக நடக்க தயார் இல்லை மாற்றமாக நடத்த தாய் வந்து பழக்கினாலே தவிர நம்ம குடும்பத்தில் அப்படி மாற்றமா நடந்தாங்க அதை பார்த்து நம்ம மாற்றமா பழகிடும் நம்ம குடும்பத்தில் மாற்றமா செய்தாங்க அதை பார்த்து நம்ம மாற்றமா பழகிடும் இல்லையா மாற்ற மாறாக நடக்கிறது இயற்கை இல்லை மேலாக நடக்கிறது தான் இயற்கை மேலாக நடக்கிறது இலகு அதுதான் வாழ்க்கை சுகம் எல்லாம் மாசமா நீங்க பழகிடும் ஒண்ணு இலகுக்கு அர்த்தம் இரண்டாவது மார்க்கம் நம்மளை என்ன செய்ய சொல்லுது இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது யாரையாவது தலைகீழ நடக்க சொல்லிச்சா எப்போ இல்ல யாரையாவது ஒரு வாரம் அப்படியே தூங்கிட்டே இருக்கணும் முடிக்க கூடாதுன்னு சொல்லிச்சா இல்ல யாரையாவது ஒரு வாரம் முடிச்சே இருக்கணும் தூங்க கூடாதுன்னு சொல்லிச்சான் இல்ல யாரையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிச்சான் இல்ல யாரையாவது சாப்பிடாமையே பத்னியாலேயே பத்து நாளை கிடக்குன்னு சொல்லிச்சான் இல்ல யாரையாவது கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சான் இஸ்ரா உங்களை என்னங்க சொல்லுச்சு நான் அல்லாவுக்காக கேட்கிறேன் இஸ்லாம் என்ன சொல்லுச்சு நான் யுக்கல்லிஃபுல்லாக நப்சன் இல்லா உசாஹா ஒரு மனிதனுக்கு ஏது சாத்தியமோ அதை தவிர இஸ்லாம் அல்லா சொல்லலே சொல்றான் ஒரு மனிதனுக்கு எது சாத்தியமோ அதைத்தான் நான் செய்ய சொல்லி இருக்கிறேன் இல்லாத எதையும் செய்ய சொல்லல தக்குவா இஸ்லாத்தில் ஆக முக்கியமானது ஈமானுடனே சேர்ந்தது தக்குவா அல்லாவை நம்பருக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல அல்லாவுக்காக தக்குவாவாக நடக்கிறது அவ்வளவு முக்கியம் தக்குவான்னு சொன்ன என்ன எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது கூடும் எது கூடாது எது ஆகும் எது ஆகாது பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு ஒத்தவை பாதையில ரெண்டு பக்கமும் செடி மலத்திற்கு முள்ளு செடி ஒரு ஒத்தையடி பாதையை ரெண்டு பக்கம் முன்செடி முளைச்சிருக்கு அதுல நடக்கிற மனிதன் எப்படி நடப்பான் அவன் இஷ்டத்துக்கு நடப்பான் துணி அதுல படாம இந்த பக்கம் படாம அந்த பக்கம் படாம பார்த்து பகிர்ந்து நேரா நிதானமா நடப்பானா இல்லையா அது போல நடக்கிறது பேசுவான் இப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கான் குரான்ல ஒத்த புல்லா ஹக்கத்து பார்த்தி அல்லாஹுவை எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படணும் நாம பயப்படுறதற்கு நாமலாம் வந்து பயம் இருந்தான்னு வச்சுக்கிட்டோம் அப்படி இல்லை அல்லாவை எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படணும் இதுவும் அல்லா சொல்லிய குரான் இன்னொரு இடத்துக்கு வாங்க குரான்ல மஸ்த மஸ்ததாக்கும் உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு அல்லாவை பயப்படுது இன்னும் குரான் அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் பாத்தீங்களா ஒரு இடத்துல அல்லா சொல்லிட்டு அல்லா எப்படி பயப்படணுமோ அப்படி பயப்படணும் அதான் உண்மை எங்காவது உங்களுக்கு முடியல நிர்பந்தமாக இருக்குது கஷ்டமா இருக்குது உங்களுடைய நிலையை ஒத்து வரல இப்ப எல்லாம் என்ன சொல்லிட்டா அல்லா மஸ்தாக்கு முடியாதது அல்லா பயந்தான் இதை விட என்னங்க வேணும் சரி இரு மார்க்கத்தில் அல்லாஹால கடமையாக்குறது என்ன முதல்ல அல்லாவை நம்பணும் எந்த வஸ்துவை நம்பக்கூடாது ஏன் அல்லாவை நம்பணும் அல்லாதான் உண்மையானவன் அல்லாதான் ஹக்கானவன் மற்ற எல்லாம் பாத்தில் அல்லாவை மற்ற எல்லாம் மகளும் மற்ற எதிரே அல்லாஹால என்று சக்தி வைக்கல அல்ல தந்தை கையில சக்தி வச்சிருக்கான் எதை ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ ஆக்குகிறான் எதை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அழிக்கிறான் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை செய்கிறான் இந்த உலகத்தில் நாம் சொல்றதுக்கு பாருங்க நான் செய்தேன் அவர் செய்தார் அவர் செய்தார் இவர் செய்தார் இதெல்லாம் என்று சொன்னா ஒரு மரம் சொன்ன மாதிரி ஒரு மாமரம் சொல்லுச்சு நான் பழம் படுத்து வைத்தேன் மரம் சொல்லுச்சு நானும் பழம் உண்டாக்குனேன் நம்பலாமா மரம் பழம் உண்டாக்குது மரத்துல இயற்கையாக வர வேண்டிய இடத்துக்கு பூ வந்து வர வேண்டிய இடத்துக்கு பழம் வருது மரம் பழம் உண்டாக்குறது இல்லை ஆனா மரத்துலதான் பழம் வருது அதே போல நாம் உலகத்துல எதையும் உண்டாக்குறது இல்லை அது வர வேண்டிய நேரத்துக்கு வருது நாமே உண்டாக்கிக்கிறதா இருந்தால் நாம யாரும் வயோதிகர்களாக இருக்க மாட்டோம் யாராவது கலவனா இருக்குமா யாருடைய முடியாவது வெள்ளையாக விட்டிருப்போமா யாருடைய முடியாவது வெள்ளையாக விட்டிருப்போமாங்க பூரா முடி வெள்ளையாட்டு அது வேற விஷயம் இப்பதான் நல்ல நவ் ஜவான் நல்ல லவ் ஜவான் லவ் ஜவான் என்னங்க ஜவான்டாலே வீரன் அர்த்தம் வாலிபன் அர்த்தம் நவ் ஜவான் சொன்னா இப்பதான் புதிய வாலிபன் ஆனா மீசையில ஒண்ணு இங்க ஒண்ணு நாலு முடி வெல்ல முடியும் வீட்டுல போனவன்னு கேக்குறாங்க என்னங்க இப்படி நினைச்சு போச்சு இப்ப இந்த நாலு முடிக்கு இவரை விட கவலைப்படுவாருங்க நாலு வெள்ள முடிக்கு இது மாத்த முடியும் உலகத்துல வெள்ளைக்கு கருப்பிடிக்கிறது பேர் வெள்ளையை கருப்பா மாத்திரதாக அர்த்தம் இல்ல வெள்ளைக்கு கருப்பிடிக்கிறது பேர் வெள்ளையை கருப்பா மாத்திரதாக அர்த்தம் இல்லை அது போயிடும் கொஞ்ச நாள்ல வெள்ளைய கருப்பா மாத்தவே முடியாது நாளை நாள் முடி டவுட்டுமான ஆயிடுச்சு என்ன செய்ய முடியும் அல்ல ஆக்கினால் ஆகும் அல்ல ஆக்காவிட்டால் ஆகாது சில பேருக்கு எழுபது வயசாய் மறக்கல அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க சில பேர் பதினேழு வயசுலயே இருபத்தி ஏழு நேரம் இருக்கு அப்படி உலகத்தில் இருக்கிறாங்க என்ன காரணம் செய்கிறான் சகோதரி முதல்ல இது ஈமான் ஈமானுக்கு பிறகு இது எல்லா நேரத்திலும் நம்பணும் ஒத்தக செய்து காட்டியிருக்கிறான் உலகத்துல எத்தனையோ காரியங்கள் ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இல்ல நூற்றுக்கணக்கான காரியங்கள் குரான் சொல்லி சொல்லியிருக்கான் அதற்கு ஆதரவை அலி சொர்க்கத்தில் வச்சதிலிருந்து அதற்கு ஆதரவை அலி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதிலிருந்து சைத்தான் அதற்கு ஆதம் அலை இஸ்லாத்துக்கு ஹப்பா அலை இஸ்லாத்தின் மூலமாக செய்த துரோகத்தில் இருந்து பிரிகின்ற உலகத்துக்கு வந்து நண்பார்கள் சொன்ன காரியங்கள் என்னென்னவோ அவர்களுக்காக நடந்தது என்னென்னவோ இன்றைக்கு ஹாமிஸ்தா அவர்கள் ஓதும்போது ஓதுறாங்க அதற்கு மூசா அலை இஸ்லாமுடைய நிகழ்ச்சி அதில் வந்துச்சு அதற்கு மூசா அலை இஸ்லாம் பிறந்த சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலை உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீண்ட நிகழ்ச்சி பிரவுனுக்கு மத்தியில பிரவுனுக்கு யாரோ ஒரு ஒருவன் மூலம் சொல்லப்பட்டது ஒரு ஆண் குழந்தை பிறக்கப் போகிறது அந்த ஆண் குழந்தை காரணமாக உன்னுடைய ஆட்சி அழிந்துவிடும் ஒரு ஆண் குழந்தையின் காரணமாக உன்னுடைய ஆட்சி அழிந்துவிடும் இது சொல்லப்பட்ட காரணத்தினால பிரவுன் இவ்வளவு பெரிய ஆதிக்க சக்தி உள்ளவனாக இருந்தான் இன்னைக்கு ஆதிக்க சக்தி எல்லாம் சும்மா பொய் இதெல்லாம் வெறும் ஓட்டு போட்டு வர்றது ஒரு ஓட்டு போயிடும் அரை ஓட்டு போயிடும் இதெல்லாம் ஆதிக்க சக்தி கிடையாது வெறும் ஏமாத்தல் இது உண்மையிலேயே ஆதிக்க சக்தி என்று சொன்னால் மாமன்னர்களாக ராஜாதி ராஜர்களாக இருந்தவர்கள் அவர்கள் ஆனா ரப்புக்கும் ஆனா நான் தான் உங்களுடைய ரப்புன்னு சொன்ன பிராவன் நான் உங்களுடைய பெரிய ரப்புன்னு சொன்னான் அப்படிப்பட்ட ஆதிக்க சக்தி எனவே பூரா அவன் நாடு பூரா உத்தரவிட்டுட்டான் என்ன உத்தரவிட்டான் எந்த வீட்டுல ஆண் குழந்தை பிறந்தாலும் உடனே கத்தல் செய்திடணும் கொலை செய்தன இனி யாராவது அப்படி சட்டம் போட முடியுமா ஒரு சின்ன சட்டம் கூட போடுறதுக்கு அங்க என்ன ஆகுதுங்க மூணு தடவை ஒத்தி வைக்க வேண்டியது வரும் கடை ஒண்ணு முடியலன்னு சட்டத்தையும் ஒத்தி வைக்க மசோதாவையும் ஒத்தி வைக்க வேண்டியது வரும் அதை கொண்டு வர்றதுக்கே ஒத்துழைக்க வேண்டியது வருது கொண்டு வர்றதுக்கே ஒரு ஒரு மணி நேரம் பார்லிமெண்ட் நடக்கலைன்னு சொன்னால் ஏறக்குறைய பத்தாயிரம் ரூபாய் வேஸ்ட் ஆகும் ஒரு மணி நேரத்தில் ஆனால் பிரச்சனைகள் அப்படித்தான் உருவாகி கொண்டே இருக்கு ஆனால் கிரவுடைய சட்டம் நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தை எந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி அந்த குழந்தை உடனே என்ன செய்தாலும் போலீஸ் அந்த அந்த அந்த நேரத்தில் அங்க இருந்து போலீஸ் உடனே போய் அந்த குழந்தையை ரெண்டு துண்டாக்கி கிராமத்தை கொண்டு வந்து காமிக்கணும் ரெண்டு துண்டாக்கம் பிராண்ட கொண்டு வந்து காமிச்சு அதை கொண்டு போய் புதைக்கணும் யாரும் ஆட்சேபனை செய்ய முடியாது மறுக்க முடியாது இது நடக்குங்களா எந்த தாய் அதை ஒத்துக்க முடியுமா நம்ம வீட்டுல குழந்தை பிறந்திருக்குது அது எத்தனையோ எத்தனையாவது குழந்தையா இருக்கட்டும் அது வேற விஷயம் ஆனால் அந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒத்துக்கொள்வோமா ஆனால் கணவனுடைய ஆதிக்க சக்தி அப்படிப்பட்டது அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டுதான் தீர வேண்டும் அந்த குழந்தையினுடைய உயிர் போகக்கூடாதுன்னு இவன் வாதாடினால் இவன் உயிர் போயிடும் அந்த குழந்தையுடைய உயிர் போகக்கூடாது இவன் மாதாடினால் யார் உயிர் போயிடும் இவன் உயிர் போயிடும் இவனை இவனுடைய குஞ்சாதி உயிரோடு இருக்க முடியாது அங்கினால் என்ன செய்வார்கள் விட்டு விட்டார் ஆனா அதற்கு மூசா இஸ்லாம் பிறந்தார்கள் ஒரு வீட்டில் பிறந்துட்டான் குழந்தை பிறந்த உடனே போலீஸ்காரங்க வந்துடுவாங்க வெட்டிடுவாங்க இப்ப என்ன செய்யறது மூசா அலை தாயார் பகுத்தாங்க இதுதான் மூசான்னு அதற்கு மூசா இஸ்லாத்திலே தாயாருக்கு தெரியாது ஆனால் இதுதான் மூசா இந்த மூசாலின் காரணமாகத்தான் பிராவனுடைய ஆட்சி அழியும் என்பது அல்லாவுக்கு தெரியும் இந்த மூசா வளர்த்தணும் பிராவனுடைய பிராவன் இருக்கிற இடத்திலேயே வளர்த்தணும் எப்படி வளர்த்துறது மூசாவுடைய வீட்டில் வச்சு மூசா அலிசலாத்தை வளர்க்க முடியாது மூசா அலிசலாத்துடைய தாயார் வச்சு வளர்க்க முடியாது பிராவன் சும்மா விட மாட்டான் வீட்டே கொளுத்திடுவான் வயது அவகாரம் புக்கையிலா உம்மி மூசா அல்லாஹு தாலா வகை அறிவித்தான் இங்க வகை அறிவித்தான் கல்விலே போட்டான் இருக்கும் இதா உம்மி மூசா மூசா அவனுடைய தாயாருடைய கல்விலே போட்டான் அந்த குழந்தையை ஒரு ஒரு பெட்டியில வைத்து அந்த பெட்டியை நைல் நதியில தூக்கி போட்டு குழந்தையை பெட்டியில வச்சு பெட்டி எங்க போட்டணும் நெயில் நதி நெயில் நதி பெரிய ஆறு இருக்கு கடல் மாதிரி உள்ள ஆறு ஒழுங்குடி ஆறு அந்த ஆத்தை ஒரு பெட்டி அந்த பெட்டினால எப்படி அந்த காலத்துல வேணும் பெரிய பெட்டியா இருக்க சரி நல்ல பெட்டியா இருந்தா கூட பெட்டி குள்ள வச்சு குழந்தை மூணு குழந்தை என்ன ஆகும் தண்ணி போகல காத்து போகாது தண்ணி போகாத மாதிரி பெட்டி செஞ்சா பின்ன என்ன போகாது காத்து போகாது குழந்தை செத்துரும் அல்ல கல்புல போட்டுதான் அனைத்து வீ வித்தாபூத்வத்தது வீ வில்யம் குழந்தை எதுல வச்சு பெட்டியில போடுது பெட்டி தூக்கி எங்க போடு ஆத்துல போடு இதை சொல்லி தள்ள சொன்னா இன்னார் அப்துல்ஹீலை சரி நான் இந்த குழந்தையை திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்போம் இந்த குழந்தையை நாம் ரசூலாக்கி காமிப்போம் எந்த சக்தி அல்லாவுக்கு முன்னால ஒண்ணு செய்யாது அவனுடைய சக்தி அல்லாஹு தாரா குழந்தை வளர்த்தன்னு ஆத்துல போட்டான் இந்த குழந்தை ஆத்துல நடந்துகிட்டே போச்சு இன்னும் சாகலை ஆத்திர மேய்ந்துகிட்டே போச்சு பிறாவும் தன்னுடைய மனைவியோடு ஆத்திர குளிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு பெட்டி வளர்ந்து வருது மனைவி சொன்னாங்க ஆசியா சொன்னாங்க ஏதோ ஒரு பெட்டி வருது பாருங்க என்ன வருதுன்னு பாருங்கன்னு சொன்னாங்க உடனே ஆளை விட்டு எடுத்துட்டு சொன்னான் எடுத்துட்டு வந்து பார்த்தா ஒரு குழந்தை ஆண் குழந்தை வெட்டுண்டான் ஆண் குழந்தை பார்த்தாலே அவனுக்கு அலர்ஜி ஏன்னா ஆண் குழந்தை தான் இவனுக்கு ஆட்சிக்கு ஆபத்தால் அமைய போகுது ஆண் குழந்தை பார்த்தா வெட்டுண்டான் மனைவி அல்லாஹால ஒரு மந்திரி கொடுத்திருக்கிறாங்க நமக்கு மாதிரி மனைவி சொன்னாங்க உங்களுக்கு கூறு இருக்கா குருத்து இருக்கா ஆத்துல அடிச்சுக்கிட்டு வருது எங்க இருந்தோம் நம்ம ஊர்ல பிறக்கிற குழந்தை நம்ம நாட்டுல பிறக்கிற குழந்தை தானே நமக்கு ஆபத்து நம்ம ஆட்சிக்கு ஆபத்துன்னு ஜோசியம் சொன்னா இது ஆத்துல எங்கிருந்தோ வருது இந்த குழந்தை ஏன் நீ வெட்ட சொல்ற உனக்கு மண்டல அறிவு இல்லைன்னு ஆமா ஆமா நீ சொல்றது வாஸ்தவம் தான் பிராவனுடைய அறிவை மருந்து செய்யறதுக்கெல்லாம் எல்லாம் பிராவன் கொஞ்சாதி அனுப்பினான் பக்கத்துல வருது குழந்தை மனைவி சொன்னாங்க இது போய் நீ விவரம் இல்லாம இந்த குழந்தைய கொள்ளன்னு சொல்றீங்க இது எங்கிருந்தோ வருது இவங்களுக்கு குழந்தை இல்லை யாரு குழந்தை இல்லை பிரவனுக்கு ஆசையாவும் குழந்தை இல்லை ஆகினால குழந்தை வேறுங்கிற ஆசை குழந்தை ஆசா இருக்குது சொன்னாங்க நாம நம்ம பிள்ளைய வச்சுக்கலாம் யார வச்சுக்கிறது எந்த குழந்தை ஆட்சிக்கு ஆபத்தாகுதோ அந்த குழந்தையை பிராவுடைய மகனாக பிராவுடைய மாளிகையில் அல்ல வளர்த்துக்காங்க சோழர்கள் மூமின்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்ன வந்தாலும் சரி யார் என்ன திட்டம் போட்டாலும் சரி அல்ல என்ன திட்டம் போடுறாங்க அதுதான் நடக்கும் ஹதீச குதிசில அல்லா சொல்றான் யாத்தி அந்த துடியிடுவான உரி அப்படியே நீதிமன்றம் நினைக்கிறாய் நம்மளை பார்த்தா அல்ல சொல்றான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் வான உரி நான் ஒன்று நினைக்கிறேன் நான் இப்படி செய்யணும்னு நான் ஒன்று நினைக்கிறேன் நீ ஒன்று நினைக்கிறேன் பலாக்கில்லா எப்பவும் இல்லாமா உரியும் நான் நினைக்கிறதா நடக்கும் நீ நினைக்கிறது எந்த காலத்திலும் நடக்காது மோதி நீ நினைச்சுக்க வேண்டியதுதான் நான் நினைச்சதும் நீ நினைச்சதும் ஒன்னா இருந்துச்சு அப்ப நீ நினைச்சது நடந்த மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்தில் நீ நினைச்சது நடக்கிறது இல்லை யார் நினைச்சது நடக்குது நான் நினைச்சது நடக்குது வளர்த்து காமிச்சான் பிராவுடைய மாளிகையில பிராவுடைய கையாலேயே வளர்த்தப்படுகிறார் வளர்த்தப்படுகிறார்கள் முசாலை சரி குழந்தைக்கு குழந்தை பால் குடிக்கணும் யார் பால் கொடுத்தாலும் குழந்தை குடிக்க மறுக்குது பகர்லம்னா அலைகள் வராத இன்னைக்கு ஆபீஸா ஓடும் போது எனக்கு அந்த ஆயத்தி ஆகும் அல்ல சின்ன வார்த்தையில என்ன சொல்லிட்டா பாத்தீங்களா சுபகானல்ல பகர்லம்னா அலைகள் வராத மூசா அலை இஸ்லாத்தின் மீது எல்லா மார்பையும் ஹராமாக்கி விட்டோம் எந்த மார்பு கொண்டு வந்து வாயில வச்சாலும் எந்த பெண் தன்னுடைய மார்பை கொண்டு வந்து மூசா அலை சலாத்துடைய குழந்தையுடைய வாயில வச்சாலும் மூசா பால் குடிக்க இருக்கிறான் குழந்தை பால் குடிக்க மாட்டேன் குழந்தை என்ன செய்ய மாட்டேங்குது ஆனா கிரௌனுக்கும் ஆசியாவுக்கு இவ்வளவு ஆசை குழந்தை வளர்த்தியே தீரணும் குழந்தை பால் குடிச்சே தீரணும் இந்த வீட்டுல இருந்து கூட்டு வந்தாங்க அந்த வீட்டுல இருந்து கூட்டு வந்தாங்க அந்த வீட்டுல இருந்து கூட்டு வந்தாங்க அந்த நூறு பேரை கூட்டு வந்தாங்க ஆயிரம் பேரை கூட்டு வந்தாங்க ஆனா குழந்தை பால் குடிக்குமா ஏன் குடிக்காது ஏன் குடிக்காது அதான் சங்கதி குழந்தை குடிக்காதுங்கிறது இல்ல வஹர்ரம்னா நாம ஹராமாக்கி விட்டோம் குடிக்க கூடாது அல்ல கையில் இருக்கு கொள்ள பால் குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறது நம்ம கையில் இல்ல சொல்றது நம்ம குழந்தைகள் பிறந்த உடனே பால் குடிச்சிருக்கு எல்லாம் குடிக்க சொல்றாங்க என்ன குடிக்குது எந்த குழந்தை எல்லாம் குடிக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க மூணு நாள் ஆகாது குடிக்காது நாலு நாள் நாளாக குடிக்காது பால் நல்லா தான் இருக்குது பால் ஒண்ணு போனா இருக்குது ஆனா குழந்தை குடிக்க மாட்டேங்குது வஹர்ரம் நான் மர்தா அப்படின்னா பால் கொடுக்கும் இடம் மார்புகள் மார்புகளை நாம் ஹராமாக்கி விட்டோம் எந்த மார்பு வச்சாலும் அந்த குழந்தை நாய் வைக்க மாட்டாங்க புரிய மாட்டேங்க இப்போ முசாலேஸ்வராத்துடைய தாயாருடைய சகோதரி முசாலேஸ்வராத்துடைய தாயாருடைய சகோதரி அல்லாஹால அவர்களுடைய கண்களை போட்டா நீ போய் பாரு என்னன்னு நீ போய் பார்த்து இந்த விஷயம் சொல்லுன்னு கண்களை போட்டா அவங்க போனாங்க பார்த்தா எல்லாரும் வீட்டுல குடும்பத்துல அரண்மனையில எல்லாரும் கவலையா இருக்கிறாங்க அதுவும் அரண்மனை கிடைச்ச வளர்ப்பு குழந்தை அந்த குழந்தைக்கு பால் அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது தாதா குழந்தையா அது பிச்சைக்கார வீட்டுல பிறந்த குழந்தையா இன்னைக்கு இளவரசருங்க முசாலேசா இளவரசர் யாருடைய யாருடைய குடும்பத்தில் வளர்ப்பு குழந்தையாக இருக்கிற இளவரசர் பிராவுடைய குடும்பத்தில் எல்லாரும் கவலையா இருக்கிறான் அந்த தாயார் மூத்தார் காலா முசா அலை இஸ்லாமுடைய காலம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க எனக்கு ஒரு நபரை தெரியும் அந்த நபர்த்த வேணா பால் கொடுத்து பார்க்கலாமான்னு கேட்டாங்க எந்த நபர் சொல்றாங்க மூசா அலை தாயார் தாயாரத்தான் சொல்றாங்க ஆனா தாயாருன்னு சொல்லலை ஒரு நபர் தெரியும் அந்த நபர்த்த வேணா கொடுத்து பார்க்கலாம் கடைசியா முடிவா சரி கொடுத்து பார்க்கலாம் ஆனா அவங்க இங்க வர மாட்டாங்க குழந்தை அங்க வரணும் ஏன் வரமாட்டாங்க என்ன அவங்க வரமாட்டாங்க ரொம்ப கூச்சம் ஏதோ காரணம் சொன்னாங்க வரமாட்டாங்க அப்படிதான் வர்ற பெண் பெண் வீட்டுல அவங்க சில பேர் வரமாட்டாங்க சில பேர் எங்க வீட்டாலும் போவாங்க பெண்களே பார்த்திருக்கிறோம் சில பேர் வீட்டை விட்டு வெளியே போக சில பேருக்கு வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு தடவையாவது வெளியே போயிட்டு வந்தாதான் காலார ஏன்னா கால் சூடா இருக்கு பாருங்க வெளியே போய் ஆத்திட்டு வர்றது சில பேர் கால் ஆறணும் சில பேருக்கு அப்படி பழக்கம் சில பேருக்கு இப்படி பழக்கம் சில பேருக்கு வீட்டு விட்டு வெளியே போயிருக்க மாட்டாங்க மாச கூட போக மாட்டாங்க வருஷ கணக்கு கூட போக மாட்டாங்க அது அவரோட சுபாவம் இதனால அவங்க வெளியே வர மாட்டாங்க பழக்கம் இல்லை குழந்தை கொடுத்தா வேணா கொண்டு போய் பாக்குறேன் குடிச்சுதான் பாக்குறேன் இவங்களுக்கு இருந்த ஆதங்கத்துல பாருங்க அல்ல எப்படி நடத்துறாங்க இன்னைக்கு அந்த அதே அல்லாத சகோதரர்களே அல்ல மாறல நாம மாறிட்டோம் இல்ல அல்லாவ நாம நம்பணும் அல்ல அன்னைக்கு என்ன செய்யறாங்க அதே போல இன்னைக்கு செய்யறாங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க கூட கொஞ்சம் பேர் போனாங்க பார்த்து நம்ம பங்கு நம்ம பங்குக்கு இது செஞ்சுட்டோம் அண்ணா பங்குக்கு அந்த குழந்தையை தூக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவான் எந்த பணத்தை வேண்டான்னு உதவி எரிஞ்சுமோ இது ஹராம்ங்கிற காரணத்தினால இது வேண்டாண்டு உதவி எரிஞ்சால் அந்த பணம் எங்க வந்து விழுது சோதர்களே நம்ம கால் கடியில் வந்து விழுகும் எட்டு உதக்கும் அது வந்து விழும் முதல்ல எட்டு உதைக்கணுமே முதல்ல எட்டு இப்படி உதைச்சுக்கலாம் உள்ள முஸ்லிம் நாடு எத்தனை இருக்கு தெரியுமா சகோதரர்களே உலகத்துடைய பாதி செல்வம் முஸ்லிம் நாடுகள் கையில் இருக்கு பூரா உலகத்தை ஆட்சி படைக்கிற செல்வம் முஸ்லிம் நாடு முஸ்லிம் நாடுகளுடைய கையில் இருக்கு ஆனால் பூரா செல்வம் இல்லாத நாடுகள் முஸ்லிம் நாடுகளை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கே நீங்கள் அல்லாஹுடைய அடிமைகளாக இருக்க மறுக்கிறீர்களோ இந்த உலகத்துடைய மக்களுடைய அடிமைகளாக வல்லாசுகளுடைய அடிமைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் குரானையை சொல்லியிருக்கிறார் அல்லாஹத்தால் அப்படி வளர்த்தாங்க வருது அல்லா தான் செய்யறவே முதல்ல நம்பணும் ஒரு விஷயம் ரெண்டாவது அல்லா என்ன சொன்னாங்க அடுத்த கடமை என்னங்க அஞ்சு நேரம் தொழுகும் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு என்ன செய்யணும் சுத்தமா இருக்கும் இடம் சுத்தம் துணி சுத்தம் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் ஆண்களா இருந்தா மஸ்திலும் தொழுகணும் பெண்கள் வீட்டில் தொழுகும் எப்ப தொழுகு எப்ப தொழுகுதான் அஞ்சு நேரம் சுபு சாதிக்கான உடனே சுபு தொழுகணும் அதுக்கு பிறகு வியாபாரம் செய்ய தொழில் செய்ய உத்தியோகம் செய்ய என்ன ஹலால அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லல லோகர் வந்தவுடன் லோகர் வந்து சொல்லுங்க மசிதில வந்து பிறகு அசர் மந்திரி விஷா சொல்லுங்க அஞ்சு நேரம் சொல்லுங்க சுத்தமா இருக்கணும் இல்ல நான் சுத்தமா இருக்க முடியாது என்ன பண்ணலாம் அல்ல சுத்தமா தானே இருக்கு சொன்னா சரி ஒரு செய்ய சொன்னான் ஒரு செய்யறதுல என்ன செய்ய சொன்னான்ல என்னங்க ஒரு செய்யறது என்னங்க செய்யணும் கையை கழுவணும் நல்லது பல்லு தேய்க்கணும் விசுவாசம் செய்யணும் முடியாது நாடகத்துக்கு நீங்க எல்லாம் பல்லு தானே தேய்க்க சொல்லணும் சுத்தமா இருக்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்க்கிறது இல்ல எப்பவும் விசுவா கையில இருக்கணும் விஸ்வா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் பல்லு சுத்தமா இருக்கணும் ஏன்னா வியாதியினுடைய பிறப்பிடமே வாய் தான் அங்க இருந்த வியாதி போகுது அதனால எப்பவும் பல்லு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அதனால பல்லு தேய்க்க சொன்னோம் மோத்த சுத்தமா கழுவு சொன்னோம் வாய் கும்பிடுத்து வாய் கும்பிடிக்க சொன்னான் பல்லு தேய்க்கும் போது அழைத்து ரசூருந்தாய் செல்லந்தாலே செல்லும் எத்த சம்பக்கு ரசூருந்தா விஸ்வாசம் செய்ய பார்த்தேன் அவ்விஸ்வாசம் செய்யும் போது அவர்கள் அன்னகு எத்த கையவு பாந்தி எடுப்பது போல அவர்களுடைய வாயிலிருந்து சப்தம் வந்ததை கேட்டேன் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வரல குச்சி நாக்கில் தேய்க்கிறாங்க விஸ்வாஸ் குச்சி எங்க தேய்க்கிறாங்க நாக்கில் தேய்க்கிறாங்க நாக்கில் ஏன் தேய்க்கிறோம் நாக்கில தான் அந்த உணவு பொழிவுகள் எல்லாம் படியுது படிந்து அது கிருமிகளாக மாறுது அந்த கிருமி வியாதிக்கு காரணமாகுது ஆகையினால் நாக்கிலே ரசூல்லாம் விசுவாசி செய்தார்கள் அது சுண்ணத்து அப்படி தேய்க்க சொன்னா தேய்க்கணும் மாட்டேன்னு சொன்னா என்னங்க செய்யலாம் வேறமா அது ஏதாவது கஷ்டமா செய்ய சொன்னானா ரசூல் மூலமா நல்ல பல்ல தேய்ங்க நாக்க தேய்ங்க நல்ல நாக்க விசுவா குச்சியில தேய்ச்சி வலிங்க வாய் குப்பளிங்க நல்லா கொண்ட வரைக்கும் தண்ணி போகட்டும் நோம்பு வச்சிருந்தா அவ்வளவு வேணாம் இல்லைன்னா நான் கொண்ட வரைக்கும் தண்ணி போட்டு பூரா நல்லா கலகல கலந்து குளிச்சு தண்ணி ஊத்துக்க நல்லா சொன்னா வேற என்ன நல்லா சொன்ன இந்த மார்க்கம் கஷ்டம் பேசுவாங்க கஷ்டம்னா இலகுவாங்க இஸ்லாம் இலகுவானதுன்னு சொல்லுவாங்க சரி அடுத்தது மூக்குக்கு தண்ணி செலுத்துங்க மூக்கு சிந்துங்க உலகத்துல யாரும் எந்த மார்க்கத்திலையும் அல்லது எந்த டாக்டர் இதுவரைக்கும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல மூக்கும் அதே மாதிரி பல வியாதிகள் போறதுக்கு காரணம் மூக்குல அல்லாஹால பிசுபிசுப்பான ஒன்று வச்சிருக்கிறான் தடின்னு சொல்றோம் அந்த பிசுபிசுப்பு தூசிகளை தவித்துக் கொள்ளுது மூக்குக்குள்ள போகாம காத்து போகும்போதெல்லாம் தூசி போகுது அந்த தூசி எல்லாம் அங்க போய் தேங்கி நிக்குது அதுதான் அட அடையா கட்டி நிக்குது சில பேரை பார்த்திருப்பீங்க தொழுகும் போது அப்படியே கை விட்டு இருப்பாங்க கொடுத்தா அப்படி கொடுக்கிறது அது கிடைச்சிருச்சு அதை விட சுகம் எதுவும் இல்லை தொழுகையில செய்யக்கூடாத ஒரு வேலை அல்லா மேல ஞாபகம் இருக்கிறதுக்கு பதிலாக மூக்கு செடி மேல ஞாபகம் இருந்தா அல்லா ஒத்துக்குவாங்க சகோதரர்களை கொஞ்சம் யோசிச்சுருங்க நீங்க ரொம்ப மனசு வருத்தத்தை தருது அப்பதான் தொப்பி சரி பண்றது அப்பதான் லுங்கி சரி பண்றது அப்பதான் வேஷ்டி சரி பண்றது அப்பதான் கையெல்லாம் இழுத்து விட்டு தக்பீர் வெட்டி கையெல்லாம் இழுத்து விட்டுக்கிறது அப்பதான் வாட்ச் பாத்துக்கிறது அப்பதான் என்ன பாத்துக்கிறது லுங்கியில கரை நல்லா இருக்கா இல்லையான்னு பாத்துக்கிறது அடுத்த விரல்ல நகை வளர்ந்து சரி பார்த்து எது பக்கம் ஞாபகம் வரக்கூடாது சகோதரர்களே அல்ல ஒன்ன தவிர வேற எதுவுமே ஞாபகம் இருக்கு இதுதான் தொழுகையினுடைய ஹகைக்கத் கண்ணு முடிச்சிருக்கணும் ஆனா அல்லாவுடைய குதிரத்தை தான் பார்க்கறது எதுவும் பார்க்க கூடாது அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கறது எதுவும் பார்க்க கூடாது அது அந்த பேர் சொல்லுங்க மூக்கு சிந்தனம் ஏன் மூக்குல அடை கட்டி இருக்கும் அந்த தூசி எல்லாம் படிஞ்சிருக்கும் அதனால வெறும் சிந்தா வெறும் சளிதான் வரும் அதனால கொஞ்சம் தண்ணி செலுத்தி சிந்தனா மூக்கு சுத்தமாயிரும் வாயை சுத்தமாக்குங்க மூக்கை சுத்தமாக்குங்க நல்ல முகத்தை தேய்ச்சி கழுவுங்க எந்த அளவுக்கு கண்ணு ஓரம் கூட விடுபடக்கூடாது அப்படி நல்ல சுத்தமா தேய்ச்சி கழுவிருக்கேன் இல்ல நாங்கெல்லாம் சோப் போட்டு கழுவுறமே நீங்க சோப் போட சொல்லலையே சில பேருக்கு இப்படி சண்டையே வரலாம் அல்ல சுத்தமா இருக்கட்டும் சொன்னா சோப் போட சொல்லி இருக்கணும் இல்ல சோப்புங்கிறதோ மத்ததுங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் எல்லா வஸ்துவும் நல்லா இருக்குதுங்கிறது இல்ல பல்கே சொல்ல போனா நீங்க டாக்டர் இடத்துல கொஞ்சம் நல்லா ஆழமா கேளுங்க சோப்புனாலதான் ரொம்ப பேருடைய முகம் கருத்து போகுது சோப்புனாலதான் ரொம்ப பேருடைய முகத்துல அந்த கெமிக்கல் காரணமா சுருக்கம் விழுகுது சோப்புனாலதான் ரொம்ப பேருடைய முகம் கெட்டு போகுது நினைக்கிறாங்க சோப்புனால நல்லாகுது ஷாம்புனால முடி நல்லாகுது ஷாம்புனாலதான் முடி கொட்டுது சோப்புனாலதான் முகம் என்ன விழுகுது சுருக்கம் விழுகுது என்னோட கேட்டு பாருங்க டாக்டர் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள என்னோட நிறைய தெரிஞ்சிருப்பீங்க சோப்பு நல்ல பொருள் இல்லை சோப்புல உண்மையான சொல்லுவாங்க இப்ப என்ன ரோஜா பூ ரோஜா மாசம் அடிக்கிறது எதிரை வர்ற அத்தர்ல கூட ரோஜா பூ சேர்க்கறது இல்லை எல்லாம் கெமிக்கல் தான் எதுலையுமே உண்மையான ரோஜா சேர்றதில்லை உண்மையான மல்லிகை சேர்றதில்லை உண்மையான சந்தனம் சேர்றதில்லை உண்மையான பன்னீர் சேர்றதில்லை எல்லாமே கலப்படம் தான் கலப்படம் கூட இல்லை வெறும் கெமிக்கல் தான் அதனால இதையெல்லாம் உபயோகிக்கவே கூடாது இயற்கையான சில பொருள்கள் இருக்கிறது நறுமணத்துக்காக உபயோகிக்கிறது தப்பு இல்லை மோத்த கழுவு சொன்னா பிறகு என்ன சொன்னா எல்லாரும் கை இவ்வளவு வரைக்கும் தான் கழுவார் நீங்க இவ்வளவு வரைக்கும் கழுவுங்க சுத்தமா எல்லா அழுக்கு போகட்டும் அழுக்கு இங்க எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிறகு அந்த சொன்னா மூளையை சுத்தமாக்குறேங்க நிச்சயத்தில் தலைக்கு மசல் செய்யும் எண்ணத்தை சிந்தனையை மூளையை அறிவை கற்பனையை சுத்தமாக்குகிறேன் என்ற நிச்சயத்தில் தலைக்கு மசல் இது என்ன கஷ்டங்களா உலகத்துல எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்யறாங்க அது ரெண்டு தடவை செய்யறாங்க நம்மள எல்லாம் எத்தனை தடவை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு செய்யும் போதெல்லாம் செய்யணும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவையாவது செய்யணும் சுத்தமா இருக்க சொல்றான் அவ்வளவுதான் பிறகு மசிதுக்கு வந்து தொழுகணும் பாருங்க இப்ப உதாரணம் உதவி செய்யும் போது முகத்தை கழுவுறதுக்கு பதிலா அல்ல முதுக கழுவுன்னு சொல்லி இருந்தான் தொழுக வரும்போதெல்லாம் என்ன கழுவணும் முதுக கழுவணும் முதல்ல வந்து என்ன செய்யணும் ஹவுஸ்ல வந்து சட்டை கலட்டணும் முதுகு கழட்ட முடியும் முதுகு கழுவ முடியும் பலியனை கலட்டணும் ஒரு ஆளும் தேவைப்படும் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஜோடி சேர்ந்துக்கணும் அப்பதான் அவர் முதுகு நம்ம கழுவ நம்ம முதுகு அவர் கழுவ ஒரு இடத்துல கூட சோழர்களை வாயு கல்வி புல்லாக ரத்தம் இல்லா மனிதனுக்கு முடியாத எந்த காரியத்தையும் நாம் மனிதன் மீது நாம் நிர்பந்தமாக திணிக்கவில்லை அண்ணா குரான் சொல்லலாம் ஒன்னே ஒன்று கூட உங்களால் காமிக்க முடியாது மனிதனுக்கு இயலாத ஒன்றை மனிதனுக்கு சௌகரியப்படாத ஒன்றை அல்ல செய்ய சொல்லவே கிடையாது இயற்கையாக செய்ய வேண்டிய காரியங்களை அல்லாஹால கடமையாக்கி செய்ய சொன்னாலும் பொங்கல் வாய்ப்பு பிடிக்கிறது பிறகு சொல்லுங்க சொன்னால்தான் தொழுகிறதுக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னபடி நான் நடப்பேன் என்று அல்லாஹோட இடத்துல தஜ்தீத பயான் அல்லாவோடு செய்திருக்கிற உடன்படிக்கை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவை புதுப்பித்துக் கொண்டு போகணும் பள்ளிக்கு வந்து போறதுங்கிறது வெறும் கடமை நிறைவேற்றிட்டு போறதில்லை வந்து குனிஞ்சு நிமிந்துட்டு போறதில்லை தஜ்வீத பயம் அல்லாஹனுடைய அடிமை நம்ம சொல்லிட்டோம் அல்லாவுடைய அடிமையாகத்தான் நான் இதுவரை இருந்தேன் இனியும் இருப்பேன் சொல்லிட்டு போறது பேர் தொடங்கி அதை சொல்லிட்டு போறது எப்படி சொல்லணும் முதல்ல கை நோக்கணும் யாருன்னா என் கையில எதுவும் இல்லை என்ன கொண்டு ஆகிறது எதுவும் இல்லை தக்பீர் தஹரிமாவுக்கு அதான் இருக்கும் தக்பீர் தஹரிமா கை தூக்குறாரு அங்கிருந்து வந்தாரு இப்படி தூக்குனாரு இப்படி கட்டிக்கிட்டாரு இது இல்ல சகோதரர்களே தக்பீர் தஹரிமா இது இல்ல தக்பீர் தஹரிமா நான் சொல்லி கோயிக்காதீங்க நம்மள எவ்வளவு பேர் இந்த நினைவோடு தக்பீர் கட்டுறோம் தஹரீம் என்றாலே ஹராமாக்குதல் அர்த்தம் உலகத்துடைய அத்தனை நினைவுகளையும் ஹராமாக்கக்கூடிய தக்பீர் இது அதனாலதான் தக்பீர் தஹரிமா அதனாலதான் இந்த முதல் தக்பீரோடு இமாமோடு சேர்ந்து சொல்ற பாருங்க வரும்போது முதல்ல வந்துடணும் அசிலுக்கு இமாம் முதல் தக்பீர் கட்டும் போது சேர்ந்து தக்பீர் கட்டணும் இமாம் முதல் தக்பீர் கட்டும் போது சேர்ந்துடணும் அப்படி சேர்ந்துட்டா என்ன சவாபு கிடைக்கும் தெரியுமா சகோதரர்களே அத்தக்பீரத்தில் உள்ள அசைரும் என துணியாவமாகியா முதல் தக்பீர் இந்த பூரா உலக உலகத்தில் அவ்வளவு விட சிறந்தது அவ்வளவு பெரிய சவாபல் எப்பாவது வந்தோம் சொல்றோங்கிறது இல்லை இமாம் வர்றதுக்கு முந்தையே நம்ம வந்திருக்கணும் இமாம் முதல் தக்பீர் கட்டும் போது சொல்லணும் என் கையில எதுவும் இல்லை சொல்லிட்டோம் பிறகு கை வெட்டிட்டோம் என்ன அர்த்தம் என்ன கொண்டு எதுவும் ஆகிறது இல்லையா அல்ல நீ என்ன சொல்றீங்க அப்படி சூரிய பாத்தியா வளர்த்தோம்னா ஓதுவோம் நம்ம சூறா வளர்த்தோம்னா ஓதுவோம் எல்லா முடிவுல குடினா குடிஞ்சிருவோம் நிமிந்தா நிமிந்துருவோம் கீழே பொடிந்தா படுத்துருவோம் படுக்கிறது செல்லாம் வெற்றி கொண்டே கீழே வச்சுட்டோம் எல்லாத்தையும் என்னுடைய சிந்தனை என்னுடைய பார்வை என்னுடைய கேள்வி என்னுடைய பேச்சு என்னுடைய சுவாசம் அத்தனையும் யாரெல்லாம் நான் உன்னிடத்துல ஒப்படைத்து விட்டேன் இதான் செய்யும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வந்து செஞ்சுட்டு போகணும் எவ்வளவு நேரம் தான் செய்ய சொன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் பள்ளியாசல் இருக்க சொன்னா பதினெட்டு மணி நேரம் பள்ளியாசல் இருக்க சொன்னா இல்ல பத்து மணி நேரம் இருக்க சொன்னா இல்ல எட்டு மணி நேரம் இருக்க சொன்னா சொல்லுங்களேன் சகோதரர்களே எத்தனை மணி நேரம் தான் இருக்க சொன்னா ஒரு பத்து பத்து நிமிஷம் வைங்க இல்ல அரை மணி நேரம் வச்சுங்க அஞ்சு தொகை சேர்த்து எவ்வளவு ஆச்சுங்க ரெண்டரை மணி நேரம் கூடுதல் பட்சம் வச்சா ஆனா அவ்வளவு நேரம் இருக்கிறது இல்ல வர்றவங்க அரை மணி நேரம் எல்லாம் இருக்கிறது இல்ல இமாம் சாப் நாலு ரக்கா தொழுவு வச்சா எத்தனை நிமிஷம் தொழுக வைக்கணும் ஆ, அஞ்சு நிமிஷம் அழகா சொன்னீங்க صدقت وبلغت وبالحق نطقت அஞ்சே நிமிஷம் அதுக்கு மேல கூட்டிட்டா நாளைக்கு கேள்வி வந்து தெரியுமா சரி ஆக அஞ்சு நிமிஷம் முன் சுண்ணத்து பின் சுண்ணத்து வந்து அவ்வளவுதான் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேர்த்து வைங்க ரெண்டரை மணி நேரம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அல்லாஹ் கொடுத்தான் இருபத்தி நாலு மணி நேரம் கொடுக்காம இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாலே மனிதனே உன்னை அல்லா மௌத்தாக்கி இருந்தால் உன்னிலை யாராவது கேட்க முடியுமா உன்னுடைய உறவினர்கள் கேட்க முடியுமா உன்னுடைய நண்பர்கள் கேட்க முடியுமா உன்னுடைய சொந்தக்காரர்கள் யாரும் கேட்க முடியாது அவ்வளவுதான் தொழுகைங்கிறது இவ்வளவுதாங்க சரி அடுத்து நோன்பு வைக்கணும் நோன்பு வைக்கிறது என்ன செய்யணும் பத்து நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லித்தானா இல்ல மூணு நாளைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லித்தானா ஏன்னா சூரிய உதய உதயமானதுக்கு முன்னால் சுபு சாதிக்கல இருந்து சூரியன் அஸ்தமாகிற வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் குடிக்காம இருக்கணும் மனைவியோடு நெருக்கம் இல்லாம மனைவியோடு அந்த உறவு இல்லாமல் இருக்கணும் அந்த ஒரு உறவு தான் மற்றதெல்லாம் இல்லை இது இல்லாம இருக்கணும் எவ்வளவு அது எப்ப சுபு சாதிக்கல இருந்து வரும் இதுல என்ன சொன்னா அல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லி ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அதாவது சகரை பிரித்து சாப்பிடுறது ரொம்ப சுண்ணத்து ரெண்டு மணிக்கு சாப்பிடுறத விட மூணு மணிக்கு சாப்பிடுறது நல்லது மூணு மணிக்கு சாப்பிடுறதை விட நாலு மணிக்கு சாப்பிடுறது நல்லது நாலு மணிக்கு சாப்பிடுறதை விட சமையல் எத்தனைக்கு முடியுதுங்க நாலு ஐம்பத்தாறுக்கு முடியுது நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முடிச்சாலும் வச்சுங்க நாலே நாலரைக்கு சாப்பிட ஆரம்பிச்சா நாலு ஐம்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிருந்தா நீங்க நாலரைக்கு சாப்பிட ஆரம்பிச்சா ரொம்ப எல்லாத்த விட நல்ல சவாபு கூட கிடைக்கும் மூணு மணிக்கு சாப்பிட்டவரை விட நாலு மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தவருக்கு சவாபு கூட நாலு மணிக்கு சாப்பிட ஆரம்பித்த விட நாலரைக்கு சாப்பிட ஆரம்பிச்சவருக்கு சவாபு கூட ஆனா நாலு மணிக்கு முடிச்சாரு அதுக்குள்ளே சாப்பிட்டு இருக்கக்கூடாது அதனால மாதிரி நோம்பு திறக்கிறதுல ஆறு பத்து நோம்பு திறக்கணும் ஆறு பத்துக்கு நோம்பு திறக்கிறது ஆறு இருபதுக்கு நோம்பு திறந்தால் ஆறு இருபதுக்கு நோம்பு திறந்ததை விட ஆறு பத்துக்கு நோம்பு திறந்ததற்கு சவாபு கூட ஆனா சஹர் அல்லா சொல்லிட்டான் மூணு சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கு இல்லையா மூணு சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கு இல்லை அதை ஒரு சாப்பாடு விருந்தாளிக்கு கொடுத்த சாப்பாடு ஒரு சாப்பாடு விருந்தாளிக்காக நாமளா சாப்பிடும்போது ஒரு வகை தான் சாப்பிடணும் ரெண்டு வகை சேர்ந்து சாப்பிடக்கூடாது ரெண்டு வகை செஞ்சு சாப்பிட்டாலே அது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் டாக்டர் சொல்றாங்க எது அது ரெண்டு வகை சாப்பிடணும் கொலஸ்ட்ரால் ஒன்னா சாப்பிடுங்க கொலஸ்ட்ரால் நிச்சயமா வராது ரெண்டு மூணு வகையினாலும் கொலஸ்ட்ரால் வரும் மற்ற வியாதி வரும் விருந்தாளிக்குன்னு சொல்லி ரெண்டு வகையில மூணு வகையில அஞ்சு வகை கூட செய்யலாம் விருந்தாளி உபசரிக்கிறது விருந்தாளிக்கு விருந்தாளி கௌரவப்படுத்துறது மார்க்கத்திலே பெரிய காரியமாக என்ன செய்யலாம் அதுக்கு கேள்வி எனக்கு இல்ல விருந்தாளியை உபசரிக்கிறது மார்க்கத்துல சுண்ணத்து என்ற காரணத்தினால செஞ்சா அவர் என் மச்சாங்கிற காரணத்துக்கு செஞ்சா அது கேள்வி எனக்கு இருக்கு விருந்தாளி உபசரிக்கிறது மார்க்க சுண்ணத்து மன்கான யுமினும் இல்லாஹிவில் யோமில் ஆகரி பல் யுக்ரிம் வைபவு இவனுடைய அடையாளம் இக்ராமின் வைஃப் விருந்தாளி உபசரிக்கிறது அதுக்காக செய்யணும் மச்சான விருந்தாளி அது சுண்ணத்தில் உபசரித்த சவால் கிடைக்கும் வெறும் மச்சாண்டு நிகழ்ச்சியில சவால் கிடைக்காது அது வெறும் மருமகன் நிகழ்ச்சியில சவால் கிடைக்கும் அது வேற கிடைக்கும் அது வேற அந்த சரியத்தில் இருக்கிறதுக்கு சவால் கிடைக்காது அப்ப ஒரு சாப்பாடு விருந்தாளிக்கு விருந்தாளி உபசரிக்கிறதுக்காக செய்த சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கு இல்லை ரெண்டாவது சாப்பாடு சகர்ல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கேள்வி கணக்கு இல்லை நோன்புக்காக ஒருத்தர் ரெண்டு மூணு வகை சாப்பாடு சாப்பிட்டாலும் கேள்வி கணக்கு இல்லை மூணாவது சாப்பாடு ஞாபகம் இல்லை எனக்கு யாருக்கா தெரிஞ்ச சொல்லுங்க எனக்கு எனக்கு இது வரல யாவும் வந்தா சொல்ல இப்படி மூணு சாப்பாட்டு கேள்வி எனக்கு இல்லை பல சாப்பாடுகள் இருக்கலாம் எது அண்ணாவுடைய பாதையில செய்யப்பட்ட சாப்பாடுகளோ அதுக்கெல்லாம் கேள்வி எனக்கு இல்லாம இருக்கலாம் சாப்பாடு கேள்வி எனக்கு இல்லை நல்லா சாப்பிடுங்க எவ்வளவு விரும்பதான் சாப்பிடுங்க கேள்வி எனக்கு இல்லை ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் நல்ல சாப்பிடலாம் அந்த சாப்பாடு எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்குங்க நமக்கு தாங்கும் நல்ல சாப்பிட்டவருக்கு தாராளமா மத்தியானம் மூணு மணி நாலு மணி வரைக்கும் தாங்கும் ஜீரணம் ஆகிறதுக்கு சாதாரண ரெண்டரை மணி நேரம் அதுக்கு பிறகு வயிறு காலி ஆகிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் பிறகு வயிற்றுக்கு பசி எடுக்கிறதுக்கு அங்கிட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் எத்தனை மணி நேரம் ஆச்சுங்க கணக்கு போடுங்க அங்க இருந்து அஞ்சுல இருந்து ஏழு ஏழரை கூட்டுங்க மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் வயிறு தாங்குங்க ஒன்னாகாது அதுக்கு பிறகுதான் பசி உணர்வு ஆரம்பிக்கும் அந்த உணர்வு அசர் வரைக்கும் கூட அவ்வளவு தெரியாது அசர்ல இருந்து மகளிர் வரைக்கும் தான் கொஞ்சம் உணர்வு தெரியும் அதுவும் வேற வேலையில ஈடுபட்டு இருந்தா அதுவும் தெரியாது இவ்வளவுதான் அல்லா சொன்னது லாயு கல்வி உல்லாஹன் இல்லா உசாஹா மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் நாம் கடமையாக்கவில்லை சரி இது இரண்டாவது மூணாவது ஜக்காத் ஜக்காத் கொடுக்க கடன் எவ்வளவு அல்லா கொடுக்க சொன்னா ஒருத்தர் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய் குடும்ப செலவு செய்துட்டாரு சாப்பிட்டாரு குடி வாங்கினாரு அங்க வாகனம் வாங்கினாரு மனை மக்களுக்கு எல்லாம் வசதி செய்து கொடுத்தாரு கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டாரு ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த வருஷம் செலவு பண்ணிட்டாரு அடுத்த வருஷம் அஞ்சு லட்சம் சம்பாதிச்சாரு அவ்வளவு செலவு பண்ணிட்டாரு அடுத்த வருஷம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிச்சாரு அவ்வளவு செலவு பண்ணிட்டாரு ரெக்கார்டு கொடுக்கணுமா பதினஞ்சு கோடி சம்பாதிச்சாலும் அவ்வளவு செலவு பண்ணியிருந்தா அவர் ஒரு பைசா ரெக்கார்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் கையிலே ரொக்கமாகவோ நகையாகவோ வியாபார சரக்காகவோ பத்தரை பவுனுக்கு அதிகமான கிரயம் பத்தரை பவுனுக்கு அதிகமான உள்ள கிரயம் அவருடைய கையில ஒரு வருஷம் முழுவதும் அவருடைய கையில இருந்தால் அவர் சாப்பிட்டது போக அவர் உடுத்தது போக அவர் வீடு கட்டினது போக அவர் கார் வாங்கினது போக அவர் பங்களா வாங்கினது போக அவர் இடம் வாங்கி வச்சது போக வீடு கட்டலாம் இடம் வாங்கி வச்சிருக்கிறார் எங்க ஒரு இடம் அங்க ஒரு இடம் அங்க ஒரு இடம் அங்க ஒரு அஞ்சு இடம் அதுக்கெல்லாம் ஜக்காத் இல்ல எங்கெல்லாம் என்ன இல்ல ஜக்காத் இல்ல அஞ்சு கார் வாங்கி வச்சிருக்கிறாரு ஜக்காத் இல்ல வீடு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டிருக்காரு ஜக்காத் இல்ல இதுக்கெல்லாம் ஜக்காத் இல்ல இதெல்லாம் போக ரொக்கமாகவோ அல்ல வியாபார சரக்காகவோ பத்திரப்போனுக்கு அதிகமாக உள்ள கரையும் அவருடைய கையிலே வருஷம் பூரா செலவு போக மீதம் இருந்தால் அவ்வளவையும் அல்லா கொடுத்து சொல்லல அதுல நாற்பதுல ஒரு பங்கு கொடுத்துட்டு முப்பத்தி ஒன்பது பங்கு வச்சுக்கிட்டோம்னா வரிக்குதான் நீ கோச்சு கூடாது இவ்வளவு மிச்சம் இதெல்லாம் போக மீதம் இருந்தா தான் நல்லா கொடுக்க சொன்னான் அந்த குடுக்க சொன்னது பூரா கொடுக்க சொல்லலையே மீதம் இருக்கிற பூரா ஏன் வச்சிருக்கிற கொடுத்திருந்தா சொல்லலையே முப்பது நாற்பது ரூபாய் இருந்தால் நாற்பது ஆயிரம் இருந்தா நாற்பது ஆயிரம் இருந்தா எவ்வளவு கொடுத்தா போதும் நாலாயிரம் கொடுத்தா போதும் நாற்பதாயிரம் இருந்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் கணக்கு போதும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க எண்பதாயிரம் இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் எண்பதாயிரம் இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகுது எவ்வளவு வச்சுங்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் நீங்க வச்சுங்க முடியாதுன்னு என்ன பண்ண சொல்றீங்க இஸ்லாம் இருந்தாலும் கொடுக்கணும் கணக்கு போட்டு கொடுக்கணும் யாராவது அவருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் இவருக்கு ரெண்டு ரூபா ஒரு மூணு ரூபா கொடுத்துட்டு ஜக்காத் கொடுத்தாச்சுன்னா அல்லா ஒத்துக்க மாட்டான் லோகருக்கு வந்தா கட்டி ஒரு அனுமானமா ஒரு குத்து மதிப்பா ஒரு எட்டரை காத்தோ ஏழரை காத்தோ தொழுவிட்டு போயிட்டோம் அல்ல ஒத்துப்பாங்களா நாலுண்டா நாலு மகரிபில மூணுண்டா மூணு பஜர்ல ரெண்டுன்னா ரெண்டு ஜக்காத் நாற்பது ரூபா நாற்பது ரெண்டு கணக்கு போட்டு கொடுக்கணும் பஞ்சாது நகையும் நான் கணக்கு போடணும் பஞ்சாது நகை கணக்கு போட்டு பஞ்சாது கொடுக்கணும் பஞ்சாது நகை போட்டு கணக்கு போட்டு யார் கொடுக்கணும் பஞ்சாயத்து தான் கொடுக்கணும் புருஷன் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இப்ப இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லி இதுக்கு ஆமா சொல்லிட்டோம் பஞ்சாயத்து சொல்றதுக்கெல்லாம் கொடுங்க ஆமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பஞ்சாயத்து பஞ்சாயத்து காத்து கொடுக்கணும் நம்மகிட்ட வசதி ஏராளமா இருக்கு கொடுக்க முடியும் நமக்கு கொடுத்தா நல்லது தப்பு இல்லை நன்றாக உரையாம இருக்கட்டும் பஞ்சாயத்து நகை இல்லையானால் ஒரு பெண்ணிடத்தில் நாற்பது பவுன் நகை இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் பத்தரை பத்து ஐம்பத்தி எட்டு கிராமில் இருந்தா கா கடமையை ஆரம்பமாகுது பத்துக்கு பத்து பவுன் அஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் ஐம்பத்தஞ்சுல எண்பத்தஞ்சு கிராம் எண்பத்தஞ்சு கிராம் இருந்தா தான் ஜக்காத் ஆரம்பமாகுது யாத்திரம் பத்து பவுன் இருந்தா ஜக்காத் இல்லை ஒன்பது பவுன் இருந்தா ஜக்காத் இல்லை எட்டு பவுன் இருந்தா ஜக்காத் இல்லை பத்தரை பவுன் இருந்தா ஜக்காத் இல்லை பத்து பவுன் எட்டு அஞ்சு கிராம் இருந்தால் அதுல நாற்பது ரூபாய் அதுக்கு மேல போக போதே நாற்பது ரூபாய் எவ்வளவு இருக்கு நாற்பது நாற்பது பவுன் இருந்தால் அதுல எத்தனை பவுன் கொடுக்கணும் ஒரு பவுன் யார் கொடுக்கணும் நகை யாருடையதோ அவர் கொடுக்கணும் நான் நான் நான் நகை செஞ்சு வச்சிருக்கிறேன் என் மகளுக்காக நான் நகை செஞ்சு வச்சிருக்கிறேன் யாருக்காக என் மகளுக்காக இந்த மகளுக்காக நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் நகைக்கு நான் தானே வச்சிருக்கிறேன் மகளுக்கு கொடுத்துடல என் பஞ்சாலிக்கு கொடுத்துடல நான் வச்சிருக்கிறேன் நான் ஜக்காத் மகளுக்கு கல்யாணம் முடிச்சு மகளுக்கு கொடுத்துட்டேன் மகள் ஜக்காத் கொடுக்கணும் மருமகன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மகதான் கொடுக்கணும் மகளும் கொடுக்கல மருமகனும் கொடுக்கல பாவமே இறக்கப்பட்டு அத்தா கொடுக்க வேண்டியது வேற என்ன செய்யுது ஏன் போட்டீங்க நகை இல்லைன்னா இதுவெல்லாம் நரகத்துடைய பாம்பு தேலாயிருமே இந்த நகையெல்லாம் நரகத்துடைய பாம்பு தேலாயிரும் நெருப்பு பாடங்களாக்கு அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் நெருப்பு தங்கால் என்ன வைக்கப்படும் பொசுக்கப்படும் அதனால அவங்க தான் கொடுக்கும் ஆனா இப்ப நாற்பது போன் கொடுத்துருக்கிற ஒரு பெண்ணு ஒரு போன் ஜக்காத்து கொடுக்கணும் போய் வீட்டுல போய் சொன்னோம் இன்னைக்கு இப்படி இருக்கிற விஷயம் அதனால கொடுங்க நாளைக்கு அந்த அம்மா கையில் இருக்கிற ஒரு பொருள் வளையல கலட்டி இந்தான்னு யாருக்காவது கொடுத்துறது இந்த உலகத்துல யோசிச்சு பார்க்க முடியுமா அப்படி ஒரு பொருள் வளையல கலட்டி யாருக்காவது சும்மா கொடுத்துறது இந்த காத்தன் நடக்குமாது பெண்களுக்கு மனசு வராது ஆனால் நரகத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி அவர்களுக்கு நாம் சொல்லி சொல்லி இது இல்லாவிட்டால் பரவாயில்லை நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்ட வேண்டும் ஆகினால் ஜக்காத்துங்கிறது இவ்வளவுதான் ஈமானது அடுத்தது தொழுகை அடுத்தது நோன்பு அடுத்தது ஜக்காத்து ஹஜ்ஜு போயிட்டு வர்ற காலம் வரைக்கும் வீட்டு செலவுக்கு எல்லாம் இருந்தால் போக வர செலவு இருந்தால் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் போய்விட்டு வர முடிந்தால் அந்த செலவு கையில் இருந்தால் ஒரு தடவை வாழ்க்கையில ஒரு தடவை போயிட்டு வந்தா போதும் இவ்வளவுதான் அல்லா சொன்னது மார்க்கத்துல கடமை அடுத்து பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது பித்தராட்டம் செய்யக்கூடாது அனாதைக சொத்தை எடுத்துக்க கூடாது அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க கூடாது யார் இடத்திலையும் வீண் கொம்புக்கு போகக்கூடாது சண்டை சட்டம் செய்யக்கூடாது ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நீதியா இருக்கணும் சொல்லுங்க இதெல்லாம் இலகுவா இலகு இல்லையா ஆனால் நமக்கு இலகம் இல்லாமல் தெரிகிறது காரணம் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்ட மாதிரி பின்னால் நடக்கிற மாதிரி நாம நீதிக்கு மாத்தமா நடந்து பழகிட்டோம் இப்ப நீதியா நடந்து சொன்னா கஷ்டமா இருக்கும் ஏன்னா நீதிக்கு மாத்தமா நடந்தே பழகிட்டோம் அதனால் மார்க்கம் இலகுமானது சொல்லுது ஆனா கஷ்டமா தெரியுதே ஒரு காரணம் அது சொல்லிட்டேன் இன்னொரு காரணம் குரான் அல்லாஹு தாலா சொல்ல உமா ஜால அறிவிக்கும் சித்தீன் ஹரஜ் தீன்ல கஷ்டம் இல்லைன்னு கூட அல்லா சொல்லல தீன்ல ஹரஜ் இல்லைன்னு அல்லா சொல்லு தீன்ல என்ன இல்ல ஹரஜ் இல்லை தீன்ல ஹரஜ் இல்லைன்னா என்ன இருக்குங்க ஹரஜ் சொன்னா கஷ்டம் இருக்கும் இல்லை அதாவது பேனுக்கு நேரம் படுக்கிறது ஒண்ணு இருக்கு தொழுகையில பேனுக்கு நேரம் நிக்கிறது ஒண்ணு இருக்கு நல்லா காத்து வருது ரெண்டு பேரும் ஒருத்தர் நிக்கிறார் அதுக்கு அடுத்து நின்றுட்டோம் இப்ப அந்த ஒருத்தர் நின்றதுனால கொஞ்சம் காத்து குறையுது பாருங்க இதான் ஹரஜ் தீன்ல இந்த கஷ்டம் கூட இல்லை இவர் நேரா நின்றதுனால நம்ம அடுத்து நிற்க வேண்டியதா போச்சு அல்லது அடுத்தவர் நின்றதுனால அதுக்கு அடுத்து நிற்க வேண்டியதா போச்சு இவ்வளவுதான் அதனால கொஞ்சம் காத்து குறையுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது காத்தம் வருது இருந்தாலும் நேரா நிக்கிற மாதிரி காத்து வரல பாருங்க அதுதான் ஹரஜ் தீன்ல அவ்வளவு கூட ஹரஜ் இல்லை இதுல கஷ்டம் இல்லைங்கிறது இல்ல ஒரு சின்ன சங்கடம் கூட இல்லை தீன்ல அவ்வளவு லேசு ஆனா இப்ப நமக்கு கஷ்டமா தெரியுது என்றால் அதான் ஒண்ணு காரணம் கஷ்டமா பழகிட்டோம் இன்னொன்னு நாம பழகிறதான் காரணம் இப்ப இங்க கேள்வி என்ன தீனே கஷ்டமா அல்லது நாம் கஷ்டம் ஆக்கிக்கிட்டோமா தீனே கஷ்டமா அல்லது நாம் கஷ்டம் ஆக்கிட்டோமா பாருங்க இப்ப இப்படி சொல்றோம் நான் கடையில இருக்கிற தொழுது வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கடையில இருக்கிற தொழுது வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உத்தியோகம் பாக்குறேன் அல்ல நான் ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்கிறேன் சொல்ல வர முடியல அவர் சம்மதிக்கிறது இல்லை பதிர் தொழுதுக்கு போனா நான் எப்ப வந்து தொழுகிறேன் இஷா விட்ட வந்து தொழுகிறேன் ஒவ்வொரு அஸ்தர் மகளிர் முதலாளி விடுறது இல்லை அல்ல எங்க ஆபீஸ்ல விடுறது இல்லை இப்ப தீன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா இது தொழுகையே கஷ்டமா இருக்கா அல்ல நாம கஷ்டம் ஆக்கிக்கிட்டோமா இங்க என்ன கவனிக்கிறது நாம கஷ்டம் ஆக்கிக்கிட்டோம் வியாபாரத்து ஒரு முதலாளிகிட்ட சேரும் போதே முதலாளிகிட்ட சேரும் போதே ஒரு தீண்டாரான தொழிலாளியா இருந்தா முதலாளிகிட்ட நீங்க சம்பள கூடுதல் உறவு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு தொழிலுக்கு அனுமதி நீங்க தருவீங்களா அனுமதி தர்றதா இருந்தா தான் நான் இந்த வேலையில சேருவேன் இந்த உத்தியோகத்துல நான் சேர்றேன் எனக்கு தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா அப்படியான தான் இந்த உத்தியோகத்துல சேருவேன் இல்லாட்டா இல்லை அப்படின்னு கேட்டு சேர்ந்திருந்தா நிச்சயமா தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஒரு மூவி நினைச்சிருந்தா அல்ல நடக்காம இருக்கிறது இல்லை சேரும் போது என்ன வந்தாலும் சரி சேர்த்துட்டாரு இப்ப சொல்றாரு எனக்கு ஒரே உத்தியோகம் அதனால பொருக முடியல ஒரு நபர் எனக்கு தெரியும் சின்ன வாலிபர் இந்த இவர் வயசு இருக்கால இவரோட கொஞ்சம் அஞ்சு வயசு கூட இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இருக்கிறார் இங்க மெட்ராஸ் தான் வேலை பார்க்கிறாரு அவருக்கு அவர் இந்த கம்ப்யூட்டர்ல நல்ல நெட்ஒர்க் நல்ல பழகணும் பல விதமான அதனுடைய மெக்கானிசம் பழகணும் அவருக்கு வேலை கிடைச்சிச்சு சான் பிரான்சிஸ்கோல அமெரிக்காவில கிட்டத்தட்ட அவருடைய இந்தியா ரூபா கணக்குப்படி சம்பளம் அவருக்கு எவ்வளவு வரும் ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் மாசம் இந்திய ரூபா கணக்குப்படி ரெண்டரை மூணு லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் எல்லாம் ஓகே ஆயிருச்சு வேலைக்கு போக போறாரு கடைசியா ஒரு பெரிய ஆபீசர் போய் அவர் கையெழுத்து போடணும் சைன் பண்ணணும் சைன் பண்ணிட்டு அவர் அமெரிக்கா போவார் சான் பிரான்சிஸ்கோ போவார் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் எவ்வளவு சம்பளம் இப்ப இங்க சொல்லுவாங்க சம்பளம் எவ்வளவுங்கன்னு கேட்டா எனக்கு எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் முப்பத்தெட்டு லட்சம் மாதிரி சொல்வார்கள் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு ஆபீஸருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா அந்த காலேஜில் ப்ரொஃபஸருக்கு என்ன எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் இங்க ரெண்டரை லட்சம் ரூபாய் இங்க ரெண்டரை லட்சம் இந்திய ரூபாய் எனக்கு நல்ல தெரியும் பேர் சொல்ல விரும்பல ஊர் சொல்ல விரும்பல ரியாவாயிரம் அதனால இப்ப இருக்கிறாங்க இங்க வேலை பார்க்கிறாங்க கடைசியா நீ தாடி வச்சிருக்கிற இப்படி எப்படி சான் பிரான்சிஸ்கோ போவேன்னு கேட்டான் தாடி இருக்கு நம்ம இதே மாதிரி இருப்பாங்க பார்ப்பேன்னு சொன்னான் இல்லையே அந்த நாட்டுல இது வச்சிருந்தீங்கன்னா உன்னை ஒரு மாதிரியா பார்ப்பாங்க கேவலமா பார்ப்பாங்க நீ எந்த நாட்டுக்கு போறியோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க சார் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே சார் இவர் எவ்வளவு சொல்லி பார்த்திருக்காரு தன்மையா அவர் கேட்கல நீ தாடி எடுத்தாதான் என் வேலைக்கு போக முடியும் இப்படி போயிருந்தா காட்டு பிராண்டு மாதிரி இருக்குது அதுவும் தாடி அவரு அந்த ஷேப் தாடி ஒன்று இருக்கு பாருங்க நைஸ் பண்ற தாடி கசகசா தாடி அப்புறம் முந்திரி முந்திரி பருப்பு தாடி அப்புறம் என்னங்க தாடி எலுமிச்சம்பழ தாடி என்னென்ன தாடி இருக்கு அந்த தாடி இல்லது அது வந்து சும்மா நல்லா இந்த மாதிரி தாடி வச்சிருக்காரு இன்னும் பெருசா ஒரு தாடி நல்லா அடர்த்தியா இருக்கு ஆனா இப்படி இருக்கிற இப்படி போய் என்ன செய்வேன்னு கேட்டாரு அந்த ஹிந்து இவர் திருப்பி திருப்பி சொன்னார் சார் இருக்கிறது சம்பந்தம் இல்லை சார் நீங்க என்ன சொல்றீங்க இல்லப்பா நீ எடுத்து இருந்தாரு அவர் லேசா தாடி தானே போனா என்ன செவன் ஓ கிளாக் ஒரு பிளேடு வாங்கினா முடிஞ்சு போச்சு இதுக்கு போய் இவ்வளவு பேச்சு பேசுறீங்க போய் அப்படி எடுத்துட்டு வாயாண்டார் அவர் லேசா சொன்னா சார் இது எங்க மார்க்கத்துல வைக்க வேண்டியது அவசியம் சார் ஏய் அவங்க மார்க்கத்துல இவ்வளவு பேர் வைக்காம இருக்க நீ மட்டும் எனக்கு புதிய மார்க் வந்துட்டேன் சார் வைக்காம இருக்கிறவங்க இஷ்டத்துக்கு நீ வச்சேங்க வைக்காம இருக்க இவர் அல்லாவுடைய பாதையில போனவர் அவருக்கு தெரியும் இது அருமை என்ன தாடி இல்லாம நான் தேவத்தில் ரசூல்லாவுடைய முகத்தை எப்படி முடிப்பேன் என்ன பார்த்து ரசூல்லாவுடைய உம்மத்துக்கு நான் எப்படி தெரிவிக்குவேன் ரசூல்லா என்னை பார்ப்பாங்கல்ல தேவத்திலே என்னுடைய உம்மத்து இப்படி வர்றாரே என்று ரசூல்லா என்ன நினைப்பாங்க இந்த இருந்தா அவர் எடுத்திருப்பாரா அதனால அவர் எடுக்க மாட்டேன்னு செய்தார் இதே பேச்சுவார்த்தை ஒரு வாரம் நடந்துச்சு அவர் சரிக்கார கடைக்கு அவர் கோவம் வந்துருச்சு யாருக்கு அந்த ஆபீசர் கோவம் வந்துச்சு ஐயா நீ தாடி எடுக்கணும் அவங்க வேலை இல்லைன்னா இவர் செய்தார் நீ தாடி எடுக்க எனக்கு வேலை தேவையில்லைங்க போகல சோதரர்களே அதுக்கு பிறகு எனக்கு நல்லா தெரியும் மதராசர் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்தான் சின்ன வீட்டுல வாடகைக்கு இருந்தார் ஐயாயிரம் வருஷம் பழத்தில் வேலை பார்த்தார் நீமாண்டா இருக்கு சொல்லணும் சகோதரர் அஞ்சஞ்சு பைசாவுக்கு தீவான விற்கிறமே அஞ்சஞ்சு ரூபாய் தீவான விற்கிறமே ஒரு வட்டியில நூறு ரூபாய் கிடைக்குங்கிற காரணத்துக்காக இவ்வளவு பெரிய ஹராம் என்று தெரிஞ்சு அல்லா ரசூலுடன் யுத்தம் தொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அல்லாஹ் குரான் சொன்னா வட்டி வாங்கினா ஆனா வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு சொல்றாரு இந்த காலத்துல அது இல்லாம நடக்காதுங்க கருத்து அல்லாவுக்கு புத்தி சொல்றாங்க தப்புன்னு நினைச்சுட்டே தான் செய்யணும் அதனால சகோதரர்களே நாம் சிரமமாக்கிட்டோமே தவிர அது ஒண்ணு சிரமம் இல்லை அது மாற்றம் சிரமம் இல்லை நாம சிரமமாக்கிட்டோம் மா ஜாலாலை மினஹரன் பாருங்க இதே நோம்பு சம்பந்தமா அல்லா சொல்லும் போது ஷாஹு ரமதான் குரான் குரான் இறக்கிற மாசம் ஹிதாயத் இறக்கிற மாசம் இதெல்லாம் சொல்லிட்டு அல்லா சொன்னா வயிறு குண்டு மர்தால அவலா சபையில் பாய்த்து ஐயாவின் நோக்கர் எங்கள் பிரயாணத்தில் இருந்தால் அல்லது வியாதிஸ்தராக இருந்தால் அல்ல நோம்பெல்லாம் வைக்க சொல்லிட்டு அல்லாவே சொல்றான் நீங்க வியாதிஸ்தரா இருந்தா நோன்பு வைக்க முடியாத பல வியாதிஸ்தரா இருக்கிறீங்க என்ன செய்யணும் நாம கேட்டா தானே அல்லா சொல்லணும் கேட்டு இல்ல கேட்காமையே அல்லா சொல்றான் அல்லாவுக்கு நம்முடைய அம்மாவுக்கு நம்ம மேல என்ன இறக்க இருக்கோ அது போல ஏழு கோடி மடங்கு அல்லாவுக்கு நம்ம மேல இறக்க இருக்கு சகோதரர்களே நம்ம அம்மாவுக்கு நம்ம மேல என்ன இறக்க இருக்கோ அது போல ஏழு கோடிங்கிறது மாயத்தை வந்தது சொன்னேன் இல்லன்னா எழுநூறு கோடி சொல்லலாம் ஏழு லட்சம் கோடி சொல்லலாம் அல்லாஹத்தால என்னை உங்களையும் இலகுவான இஸ்லாமில் போய் அதை புரிந்து கொண்டு அதனுடைய நடக்கக்கூடியவர்களாக ஆட்சியர்கள் வேண்டும் என்று வார்த்தையை முடிக்கிறேன் சகோதரர்களே இதிலே இந்த விஷயத்தை வெறும் ஒரு விஷயமாக கொள்ளாம இதை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நம்முடைய மார்க்கை இலகுவானது ஆகினால் நடக்கணும் நடந்து பார்த்தா தான் தெரியும் தவிர வெறும் பேச்சுல தெரியாது ஆகினால் நடக்க முயற்சிக்கணும் செய்யணும் கொஞ்ச காலம் அல்லா உலகத்துல வைப்பான் இந்த கொஞ்ச காலம் கொஞ்சம் சபரோட நடந்துட்டோம் இன்ஷா அல்லா துணியாவது நிம்மதியா இருப்போம் மௌத்துக்கு பிறகு நிம்மதியா இருப்போம் சொர்க்கத்துல சொல்லவே வேண்டியது அல்லா எல்லாரும் சொர்க்கத்துல